திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்குறுக்கை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் நெடியமால் பிரமனோடு நீரனும் பிழையும் கொள்ள அடியோடு முடியும் காணார் அருஜுனர் கம்பும் வில்லும் துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடிநெடுந்தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே ஆத்தமாமயனுமாலும் அன்றி மற்றொழிந்த தேவர் சோத்தமெம்பெருமானென்று தொழுது தோத்திரங்கள் சொல்ல தீர்த்தமாமட்டமீமுன் சீருடை ஏழு நாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே சுவாமி வீரட்டேஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை அம்மை திருச்சிற்றம்பலம்